نشع في عبادة الله இந்த உலகை படைத்து இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரபுல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு அருளாகவும் இறுதியாகவும் அனுப்பப்பட்ட நமது தூதர் முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபியங்கள் சபா தாபியங்கள் கயாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ இருக்கின்ற அனைவர் மீதிலும் உண்டாகட்டும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு தப்புவா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன் அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே உலகத்தில் மனிதன் பிறந்தது முதல் மரணிக்கின்ற வரைக்கும் பல நிலைகளை தாண்டி பல கட்டங்களை தாண்டி இந்த உலகத்திலே மனிதன் வாழ்கின்றான் சிறுபிராயத்தில் தனது வாழ்வின் சில காலங்களையும் வாலிப பருவத்தில் தனது வாழ்வின் சில காலங்களையும் இறுதியில் வயோதிபத்தை அடைந்து மரணத்தை நெருங்கக்கூடிய ஒரு நிலையையும் உலகத்தில் மனிதன் அடைந்து கொள்கின்றான் சிறுவனாக வாலிபனாக வயோதிபனாக உலகத்தில் மனிதன் வாழ்கின்ற போது ஒரு மனிதன் உலகத்தில் அதிகமான காலம் வாழக்கூடிய ஒரு கட்டம் தான் வாலிப பருவம் அதிகமான காலம் வாலிபனாக உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்கின்றான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இதனால் தான் அருமை நாயகம் செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் கியாமத்துடைய நாளையில் மறுமையில் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் நான்கு கேள்விகள் கேட்கப்படும் அந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும் எல்லோரிடத்திலும் அந்த கேள்வி கேட்கப்படும் என்று சொல்லிவிட்டு முதலாவதாக அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் அவனிடத்தில் கேட்பான் பொதுவான வாழ்க்கையை சொன்னார்கள் சொல்லிவிட்டு இரண்டாவது கேள்வி பொதுவாக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் கேட்டுவிட்டு குறிப்பாக ஒரு மனிதனின் வாலிப பருவத்தை பற்றி அல்லாஹு தாலா அந்த மனிதனிடத்திலே கேள்வி கணக்கு கேட்பான் வாலிபம் என்பது வாலிப பருவத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற சக்தி அவனுடைய புத்தியில் ஏற்படுகின்ற மதிநுட்பம் கண்ணியமானவர்களே இது நியமத்தாக இருக்கிறது பாக்கியமாக இருக்கிறது இதனால் தான் அருமை நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு மனிதனின் வாழ்க்கையை பற்றி பொதுவான ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அந்த மனிதன் தனது வாழ்வில் சந்திக்கின்ற வாலிப பருவம் வாலிப பருவத்தை பற்றி விசேடமாக அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கேள்வி கணக்கு கேட்பான் வாலிபத்தை எவ்வாறு ஒரு மனிதன் உலகத்தில் கழித்தார் என்பதை பற்றி விசேடமாக அல்லாஹ் ஒரு கேள்வி கணக்கை கேட்பான் என்று அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நல்ல விடயங்களுக்கு வழிகாட்டுகின்ற போது இந்த சமுதாயத்துக்கு நல்ல விடயங்களை சொல்கின்ற போது புத்திமதிகளை சொல்கின்ற போது அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஐந்து விடயங்களை குறிப்பாக சொன்னார்கள் ஐந்து விடயங்கள் ஐந்து சிரமங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு முன்னால் ஐந்து விடயங்களை நல்ல வழியிலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஐந்து விதமான சிரமங்கள் கஷ்டங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் ஐந்து அருட்கொடைகளை ஐந்து பாத்தியங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் சொல்லலாக அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு முதலாவதாக சொன்னார்கள் கபுல் மனிதனே நீ முதுமையை வயோதிபத்தை தள்ளாத வயதை நீ அடைவதற்கு முன்னால் உனக்கு அல்லாஹ் தந்த வாலிபத்தை நல்ல விடயத்திலே நீ செலவழித்துக் கொள்வாயாக வாலிபத்தை தீனுக்காக மார்க்கத்துக்காக இஸ்லாத்துக்காக உனது வாலிபத்தை நீ செலவழித்து விடு பயன்படுத்திக் கொள் என்று அருமை நாயகம் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் வாலிப பருவத்தை அங்கு குறிப்பாக சொன்னார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே உலகத்துக்கு அல்லாஹ் நபிமார்களை அனுப்புகின்ற போது தூதர்களை தேர்ந்தெடுத்து நபிமார்களாக உலகத்துக்கு அனுப்புகின்ற போது அல்லாஹ் வாலிபர்களை தான் நபிமார்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் வாலிபர்களை நபிமார்களாக அல்லாஹ் உலகத்தில் தேர்ந்தெடுத்து உலகத்துக்கு அல்லாஹ் தன்னுடைய தூதை இஸ்லாத்தை உலகத்துக்கு அல்லாஹ் முன்வைக்கின்றான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு சமுதாயத்துடைய சீர்திருத்தம் ஒரு சமுதாயத்துடைய சக்தி வாலிபர்களுடைய சக்தி ஒரு சமுதாயம் சீராக வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகத்தில் மாற்றத்தையும் திருத்தத்தையும் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் வாலிபர்களை நாங்கள் நெறிப்படுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல் குரானில் அல்லாஹு தாலா பல சம்பவங்களை சொல்கிறான் குறிப்பாக நாங்கள் வெள்ளிக்கிழமை தினத்திலே ஓதக்கூடிய ஒரு சூறா சூரத்துல் கஹு குகை என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூறா அந்த சூறாவில் அல்லாஹ் மூன்று சம்பவங்களை சொல்கிறான் கண்ணியமான சகோதரர்களே மூன்று சம்பவங்களில் இரண்டு சம்பவம் நபிமார்களுடைய சம்பவம் ஒன்று உலகத்தை ஆட்சி செய்த துல்கர்னையின் சிக்கந்தர் அவருடைய சம்பவத்தை அல்லாஹ் சூரா கஹூஃபிலே இறுதியாக குறிப்பிடுகின்றான் இரண்டாவது மூசா அலைஹிஸ்லாம் உலகத்தில் வாழ்ந்த நபிமார்களில் ஆகவும் சிறந்தவர்கள் முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் இரண்டாவது நபிமார்களில் மிகவும் சிறந்தவர்கள் மாதத்தில் நாங்கள் ஞாபகம் செய்த இப்ராஹிம் அலஹிஸ்லாம் மூன்றாவது உலமாக்கள் ஏகோபித்து சொல்கிறார்கள் நபிமார்களில் அல்லாஹிடத்திலே மூன்றாவது அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள் ஹதரத் மூசா அலிஹிசலாம் கண்ணியமானவர்களே இரண்டு நபிமார்களுடைய சம்பவத்தை சூரா அல் கஹில் அல்லாஹ் சொல்வதற்கு முன்னால் சூராவுடைய ஆரம்பத்தில் சில வாலிபர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் நபிமார்களுடைய சம்பவத்தை இந்த சமூகம் படிப்பதற்கு முன்னால் நபிமார்களுடைய சம்பவத்தை அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்வதற்கு முன்னால் நபி அல்லாத சில வாலிபர்களை பற்றி வாலிபர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் நமது தூதர் முகம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே யார் அந்த வாலிபர்கள் யார் அந்த வாலிபர்கள் அல்லாஹ் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான் நபியே ஏழு வாலிபர்கள் ஏழு வாலிபர்களுடைய சம்பவத்தை உங்களுக்கு நாங்கள் உண்மையாக சொல்கிறோம் எந்த கூடுதல் குறைதலும் கிடையாது நடந்த சம்பவத்தை நபி அவர்களுக்கு முன்னால் உலகத்தில் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்த ஏழு வாலிபர்கள் அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுடைய சம்பவத்தை உண்மையாக நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அவர்கள் யார் தெரியுமா இன்னகும் பித்தியா அவர்கள் சில வாலிபர்கள் சில வாலிபர்கள் ஆமனு பிரபிஹிம் வசிதனாகும் புதா அல்லாஹை நம்பினார்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள் ஏகத்துவத்திற்காக வேண்டி அல்லாஹ் ஒருவன் என்பதை உலக மக்களுக்கு சொல்கின்ற போது கண்ணியமான சகோதரர்களே சோதிக்கப்படுகிறார்கள் இம்சிக்கப்படுகிறார்கள் அநியாயம் செய்யப்படுகிறது அக்காலகட்டத்திலே வாழ்ந்த கிறிஸ்தவ அரசன் அவர்களை பார்த்து சொல்கிறான் நீங்கள் இஸ்லாத்தையும் ஈமானையும் விட வேண்டும் கிறிஸ்தவ மதத்தை உங்களுடைய மதமாக நீங்கள் தழுவிக்கொள்ள வேண்டும் கண்ணியமான சகோதரர்கள் இவர்கள் நபிமார்கள் அல்ல நபிமார்களின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல குரானும் அதீசும் இல்லாத காலகட்டத்தில் ஈமானை தேடி படித்த வாலிபர்கள் ஈமானுக்காக பாடுபட்ட வாலிபர்கள் ஈமானுக்காக உழைத்த வாலிபர்கள் அல்லாஹ் சொல்கிறான் ஈமானை பாதுகாக்க வேண்டும் கிறிஸ்தவ மதம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு தூய இஸ்லாம் எங்களுக்கு வேண்டும் என்பதற்காக ஆடம்பரமாக வாழ்ந்த ரோமர்களுடைய காலத்திலே வாழ்ந்த செல்வ செழிப்போடு வாழ்ந்த வாலிபர்கள் ஏழு பேர்கள் கண்ணியமான சகோதரர்களே ஊரை விட்டும் செல்கிறார்கள் ஈமானுக்காக உலகத்தில் ஒரு முக்மீனாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஆசைகளையும் உணர்வுகளையும் ஆசா பாசங்களையும் கட்டுப்படுத்தியவர்களாக தியாக உணர்வோடு உலகத்துடைய சுகத்தை விட்டும் குகைக்கு செல்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் அந்த வாலிபர்களை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறான் ஏழு வாலிபர்கள் செல்கிறார்கள் செல்கின்ற போது அந்த ஏழு வாலிபர்களையும் பாதுகாப்பதற்காக அல்லாஹ் அந்த ஏழு வாலிபர்களோடு சேர்த்து எட்டாவதாக ஒரு நாயை அனுப்புகிறான் பாதுகாப்புக்காக அனுப்புகிறான் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் குரானில் சொல்கிறான் மனிதர்கள் சொல்கிறார்கள் அந்த வாலிபர்கள் ஏழு பேர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுடைய அந்த ஜமாத் அவர்களுடைய அந்த கூட்டம் ஏழு பேர்கள் அல்ல எட்டாவது ஒருவர் இருந்தார் என்று அல்லாஹ் அந்த நாயையும் சேர்த்து சொல்கிறான் கண்ணியமான சகோதரர்களே ஈமானை பாதுகாப்பதற்காக இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக ஈமானோடு உலகத்திலே வாழ்ந்து மடிய வேண்டும் என்பதற்காக வாலிபர்கள் செய்த அந்த பயணத்தை தியாகத்தை அல்லாஹ் சூரா கஹுப்பிலே சொல்கிறான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம் எனவே கண்ணியமான சகோதரர்களே வாலிபர்கள் நெறிப்படுத்தப்பட வேண்டும் ஒரு சமூகத்தின் சக்தி வாலிபர்களின் சக்தியை வைத்துத்தான் முடிவு செய்யப்படுகிறது எப்போது ஒரு சமூகத்தின் வாலிபர்கள் வழி தவறி விடுவார்களோ அந்த சமூகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது அன்பில் இஸ்லாமிய சகோதரர்கள் அது மாத்திரமல்ல அல் குரானில் அல்லாஹ் ஒரு வாலிபனுடைய சம்பவத்தை சொல்கிறான் இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்கிறான் கண்ணியமான சகோதரிகளே யார் அந்த வாலிபன் பாவமான சூழல் அநியாயமான சூழல் பாவம் செய்யக்கூடிய சூழலில் பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தனது நப்சோடு போராட்டம் செய்த ஒரு வாலிபனுடைய சம்பவத்தை அல் குரானில் அல்லாஹ் இன்னும் இடத்திலே சொல்லிவிட்டு சொல்கிறான் குரானில் வரக்கூடிய சம்பவங்களில் மிகவும் அழகான சம்பவம் என்று ஒரு வாலிபனுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான் அதுதான் யூசுப் அலஹிஸ்லாம் அவர்களுடைய சம்பவம் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே யூசுப் அலஹிஸ்லாம் நீண்ட சம்பவம் ஒரு வீட்டிலே அடிமையாக இருக்கிறார்கள் அடிமையாக இருந்த யூசுப் அலேஹிசலாம் அவர்களை அந்த வீட்டின் எஜமாட்டி பாவத்தின் பால் அழைக்கின்றால் விபச்சாரத்தின் பால் அழைக்கின்றால் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே யூசுப் அலேஹிசலாம் நபியாக இருக்கவில்லை வாலிபனாக இருக்கிறார்கள் வாலிப பருவத்தில் உணர்வுகளும் ஆசைகளும் பொங்கி வழியக்கூடிய ஒரு காலம் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே யூசுப் அலேஹிசலாம் நப்சோடு போராட்டம் செய்கிறார்கள் பாவத்தின் சூழலில் எவ்வாறு ஒரு வாலிபன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பாவத்துக்கு அடிமையாக கூடாது என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் அந்த சம்பவத்தை அல் குரானில் மிக தெளிவாக சொல்கிறான் யூசுப் அலஹிஸ்லாம் அவர்களுடைய சம்பவம் பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக யூசுப் அலஹிஸ்லாம் ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள் பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்று அந்த குகைவாசிகள் ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஊரை விட்டும் சென்றதை போன்று யூசுப் அலைஹிசலாம் பாவத்தை விட்டும் பாவமான சூழலை விட்டும் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடுகிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அல் குரானில் வரக்கூடிய சம்பவங்களில் மிகவும் அழகான சம்பவம் யூசுஃபுடைய சம்பவம் யார் சகோதரர்களே பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாப்பதற்காக தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட ஒரு வாலிபனுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான் அழகான சம்பவம் என்று அன்பின் இஸ்லாமிய சகோதரர்கள் அது மாத்திரமல்ல இப்ராஹிம் அலைகிஸ்லாம் இப்ராஹிம் அலைகிஸ்லாம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் இணை கற்பிக்கக்கூடிய இணை வைக்கக்கூடிய சூழலிலே வாழ்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அல் குரானில் அந்த சூழலில் வாழ்ந்த இப்ராஹிம் அலஹிஸ்லாம் நபியாக இருக்கவில்லை நபியாக வருவதற்கு முன்னால் சிலைகளை உடைக்கிறார்கள் சிலை வணக்கம் பிழையானது தவறானது என்பதை சமூகத்துக்கு சொல்கிறார்கள் யாரும் கேட்கவில்லை சிலைகளை உடைத்து விட்டு வருகிறார்கள் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இப்போது ஊர் மக்கள் ஒன்று சேர்கிறார்கள் இரவு நேரத்தில் சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது மறுநாள் காலை ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து கேட்கிறார்கள் இந்த சிலைகளை உடைத்தது யார் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அந்த சமூகம் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ஃபதா இப்ராஹிம் அந்த சமூகம் சொன்னார்கள் இந்த துணிச்சலான காரியத்தை இந்த தைரியமான வேலையை யாரும் செய்யவில்லை எங்களுடைய ஊரில் ஒரு வாலிபன் இருக்கிறார் அல்லாஹ் குரானில் வாலிபன் என்ற வார்த்தையை சொல்கிறான் எங்களுடைய ஊரில் ஒரு வாலிபர் இருக்கிறார் அவருடைய பெயர் இப்ராஹிம் அந்த வாலிபன் தான் இந்த துணிச்சலான வேலையை செய்திருப்பார் என்று ஊர் மக்கள் சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அந்த சம்பவத்தையும் அல்லாஹ் சொல்லி ஒரு வாலிபன் ஏகத்துவத்துக்காக இறைவன் ஒருவன் என்பதற்காக இறைவன் ஒருவன் என்பதை உலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அந்த வாலிபனை அல்லாஹ் அல் குரானில் சொல்கிறான் இன்னஹூ ஃபதா அவன் ஒரு வாலிபன் என்று இப்ராஹிம் அலிகலாம் அவர்களை பற்றி அல் குரானில் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்றான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அது மாத்திரமல்ல ஆண்களை மாத்திரம் குரான் வாலிபர்களை மாத்திரம் குரான் சொல்லவில்லை இஸ்லாத்துக்காக பாடுபட்ட அர்ப்பணம் செய்த யுவதிகளையும் அல் குரானில் அல்லாஹ் சொல்கிறான் கண்ணியமான சகோதரர்களே அல் குரானில் அல்லாஹு தாலா ஒரே ஒரு பெண்மணியுடைய பெயரை தான் அல்லாஹ் சொல்கிறான் எங்களுடைய தூதர் நபி அவர்களின் மனைவி ஹதீஜா ரவி அல்லாஹு அன்ஹாவுடைய பெயரை அல்லாஹ் குரானில் சொல்லவில்லை நபியுடைய அன்பு மனைவி ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹாவுடைய பெயரையும் அல்லாஹ் சொல்லவில்லை அல்லாஹ் குரானில் ஒரு குமரி பெண் வாலிப பெண்ணுடைய ஒரு பெண்ணுடைய பெயர் தான் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் மரியம் மரியம் என்ற பெயர் மாத்திரம்தான் பெண்ணுடைய பெயரை அல்லாஹ் குரானில் மரியம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே பத்தினித்தனமாக பேணுதலாக தனது கற்பை பாதுகாத்து தனிமையில் வாழ்ந்த ஒரு பத்தினித்தனமான குமரி பெண்ணை உலக மக்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக சூரா மரியம் மரியமுடைய பெயரில் முழுமையான ஒரு சூறாவை அல்லாஹ் குரானில் இறக்கி வைத்திருக்கிறான் கண்ணியமான சகோதரிகளே ஆரம்பத்தில் சொன்னேன் வாலிப பருவம் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான ஒரு பருவமாக இருக்கிறது அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு வாலிபன் பாவத்தை விட்டும் தன்னை தவிர்ந்து பாதுகாத்து பாவமற்றவனாக பாவம் செய்யாத ஒரு வாலிபனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் இதனால் தான் அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கியாமத்துடைய நாளையில் வெப்பமாக இருக்கக்கூடிய அந்த நாள் உஷ்ணமாக இருக்கக்கூடிய அந்த நாள் மக்கள் எல்லோரும் நிழலை தேடக்கூடிய நாள் நிழலை தேடக்கூடிய அந்த நாளில் நபி அவர்கள் சொன்னார்கள் சல்லல்லாஹு அந்த நாளில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அரசுடைய நிழலை கொடுப்பான் சொல்லிவிட்டு அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே முதலாவதாக சொன்னார்கள் இமாமுன் ஆதில் ஒரு சமூகத்தை ஆளக்கூடிய நீதமான ஒரு தலைவர் நீதமான ஒரு தலைவர் நீதம் செலுத்துகின்ற காரணத்தினால் கியாமத்துடைய நாளையில் உஷ்ணமான அந்த தினத்திலே அரசுடைய நிழலை அல்லாஹ் கொடுக்கிறான் இரண்டாவதாக அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இறை வணக்கத்திலே இபாதத்திலே தனது வாலிபத்தை செலவழித்த ஒரு வாலிபன் அந்த வாலிபனை அழைத்து அல்லாஹ் கண்ணியமான சகோதரர்களே அரசுடைய நிழலை கொடுக்கிறான் என்று அருமை நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி அரும்பாடுபட்டவர்கள் அர்ப்பணம் செய்தவர்கள் வாலிபர்கள் சகோதரர்களே அபுபக்கர் சித்திக் ரவி அல்லாஹு அவர்கள் அருமை நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை முதலாவதாக ஈமான் கொண்ட நபியுடைய நண்பன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற போது முப்பத்தி ஏழு வயது வாலிபனாக இருக்கின்ற போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் உமர் ஹத்தாப் ரவி அல்லாஹு அவர்கள் கண்ணியமான சகோதரிகளே இருபத்தி ஏழு வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே ஃபாரிசுல் இஸ்லாம் இஸ்லாத்தின் வீரன் இஸ்லாத்தின் வீரன் என்று அழைக்கப்படுகின்ற அவர்கள் சொல்கிறார்கள் பதர் யுத்தத்தில் நான் கலந்து கொள்கின்ற போது எனது முகத்தில் ஒரு முடி கூட கிடையாது வாலிபனாக இருந்தார்கள் கண்ணியமான சகோதரர்களே கண்ணியமான சகோதரர்களே வாலிபர்களின் மூலமாகத்தான் வாலிபர்களின் சக்தியை அவர்களின் ஆற்றல்களை இஸ்லாத்தின் எழுச்சிக்காக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதற்கான வழிகாட்டல்களை பெற்றோர்களும் சமூக தலைவர்களும் உலகத்திலே ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே மதீனாவிலே அருமை நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் பல பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் நபி அவர்கள் முகம் கொடுத்தார்கள் அந்த நேரத்தில் மதீனாவில் இஸ்லாமிய சூழல் உண்டாக வேண்டும் தனது வாழ்வின் கடைசி காலங்களை மதீனாவிலே கழிக்க வேண்டும் என்பதற்காக மதீனாவில் இஸ்லாமிய சூழலை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அருமை நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னால் முஸ்ஹாப் இபின் உமைர் என்று சொல்லக்கூடிய முப்பது வயதில் இருந்த ஒரு அழகான வாலிபனை அருமை நாயகம் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு அனுப்புகிறார்கள் மதீனாவிலே இஸ்லாத்தையும் ஈமானையும் குரானையும் மதீனா வாசிகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக முஸ்அபிபின் உமைர் ரவி அல்லாஹு அவர்களை அனுப்புகிறார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அங்கு மதீனாவுக்கு முஸ்அபிபின் உமைர் அன்பு அவர்கள் செல்கின்ற போது மதீனாவில் சுராரா என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கண்ணியமான சகோதரிகளே ஒரு வாலிபனை நபி அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்துக்காக தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள் மதீனாவில் ஒரு வாலிபன் அங்கு மதீனாவிலே இஸ்லாமிய சூழல் உண்டாக வேண்டும் என்பதற்காக முஸ்அபிபின் உமைருக்கு உதவியாக அஸ்அதிபின் சுராரா என்ற வாலிபன் தயாராக வருகிறார் கண்ணியமான சகோதரர்களே அந்த இரண்டு பேர்களுடைய இரண்டு வாலிபர்களுடைய முயற்சியினால் இன்னும் இரண்டு வாலிபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் மதீனாவில் இஸ்லாமிய சூழல் உண்டாகுகிறது இஸ்லாமிய மறுமலர்ச்சி உண்டாகுகிறது நான்கு வாலிபர்களின் தியாகம் நான்கு வாலிபர்களின் அர்ப்பணம் மதீனாவில் இருந்து முழு உலகத்துக்கும் இஸ்லாம் பரவ ஆரம்பிக்குகிறது உமைர் சுராரா கண்ணியமான சகோதரர்களே இந்த நான்கு பேர்களும் மதீனாவுக்கு நபி அவர்கள் ஹிஜரத் செய்கின்ற போது இவர்களுடைய வயது முப்பத்தி ஐந்தை தாண்டிருக்கவில்லை கண்ணியமான சகோதரர் தனபி அவர்கள் சொன்னார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பரவுவதற்கு வாலிபர்களின் சக்தி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வாலிபர்களின் ஆற்றல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நபி அவர்கள் வாலிபர்கள் வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் தகவல் இருந்தால் தகுதியானவர்களுக்கு பொறுப்புகளையும் கொடுத்திருக்கிறார்கள் அருமை நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு யூதர்கள் எழுதக்கூடிய கடிதங்கள் அதனை வாசிக்க வேண்டும் என்றால் சுரியானி மொழியை கட்டு தேர்ந்த ஒருவர் இந்த சமுதாயத்தில் உருவாக வேண்டும் என்பதற்காக சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபனை அருமை நாயகம் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அழைத்து சொன்னார்கள் சுரியானியா சுரியானியா மொழியை நீங்கள் படியுங்கள் என்று சொல்கிறார்கள் பதினேழு நாட்களில் சுரியானிய மொழியை முழுமையாக செய்தி முனு சாபித் படித்துக் கொள்கிறார் அதே போன்று போர்களுக்காக அனுப்புகின்ற போதும் வாலிபர்களாக இருந்தால் அவர்களிடத்தில் தகமையும் தகுதியும் இருந்தால் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் உசாமத்திபுன் ஜெயித் ரபி அல்லாஹு அன்பு பதினேழு வயது சஹாபியாக இருக்கிறார்கள் யுத்தத்துக்காக படை தயாராக இருக்கிறது அதில் உமரும் இருக்கிறார் உஸ்மானும் இருக்கிறார் அம்பக்கர் ரவி அல்லாஹு அன்பு இது போன்ற சஹாபாக்கள் இருக்கிறார்கள் நபி அவர்கள் உசாமத்திபுன் ஜெயிதை பொறுப்பு கொடுத்து அனுப்புகிறார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே பிற்காலத்திலே உஸ்மான் அஃபான் ரவி அல்லாஹு ஆட்சி காலத்தில் கிளர்ச்சியாளர்கள் உஸ்மான் அஃபான் ரவி அல்லாஹு அவர்களுடைய ஆட்சியை கவிக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி இருந்து உஸ்மானிபுல் அப்பானை இறக்க வேண்டும் என்பதற்காக தயாராகி வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள் உஸ்மானிபுல் அப்பான் ரவி அல்லாஹு அவர்கள் கிளர்ச்சியாளர்களை பார்த்து கேட்கின்றார்கள் ஏன் என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக நீங்கள் தயாராக வந்திருக்கிறீர்கள் முதலாவதாக அந்த கிளர்ச்சியாளர்கள் சொன்னார்கள் துவல்லில் அஹ்லாம் நீங்கள் வாலிபர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கின்றீர்கள் வயோதிப சகாபாக்கள் பதர் யுத்தத்திலும் உகது யுத்தத்திலும் கலந்து கொண்ட சகாபாக்கள் இருக்கின்ற போது வாலிபர்களுக்கு நீங்கள் பொறுப்புகளை கொடுக்கின்றீர்கள் அதனால் தான் உங்களை நாங்கள் கொல்ல வந்திருக்கின்றோம் உஸ்மானிபின் அஃபான் ரதி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் இல்லை நான் வாலிபர்களுக்கு பொறுப்பு கொடுத்தேன் ஏன் தெரியுமா என்னை விட சிறந்த எங்களுடைய தூதர் முகம்மது அலஹி வசல்லம் அவர்கள் நானும் உமரும் அபுபக்கரும் அலியும் யுத்தத்தின் அந்த படையிலே இருக்கின்ற போது நபி அவர்கள் உசாமத்திபுன் ஜெய்துடைய ஆற்றலையும் சக்தியையும் தகவையையும் பார்த்து உசாமத்திபுன் ஜெய்தை தளபதியாக அனுப்பினார்கள் அந்த படையில் நாங்களும் சென்றோம் எனவே நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் வாலிபர்களிடத்தில் சீர்திருத்தமும் ஆட்களும் தகவையும் இருந்தால் சமூகத்தில் அவர்களை இனம் கண்டு அவர்களுக்கான தகுதிக்கேற்ற பொறுப்புகளை வழங்க வேண்டும் என்று நபி அவர்கள் செய்து காட்டினார்கள் அதனால் தான் என்னுடைய ஆட்சி காலத்தில் அதிகமான பொறுப்புகளை நான் வாலிபர்களுக்கு கொடுக்கிறேன் என்று உஸ்மானிபுன் அஃபான் ரபி அல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே அங்கு வந்த கிளர்ச்சியாளர்கள் தங்களுடைய வாயை மூடிக்கொண்டு சென்று விட்டார்கள் அன்பு இஸ்லாமிய சகோதரர்கள் எனவே வாலிபர்களை இனம் கண்டு அவர்களுக்கான பொறுப்புகளை வழங்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு போதிக்கின்றது உமர் ரபி அல்லாஹு அன்புடைய ஆட்சி காலத்திலே பதினேழு வயது ஒரு சஹாபியை உமர் ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் மதீனாவுடைய முஃப்தியாக நியமிக்கிறார்கள் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரவி அல்லாஹு தாலா அன்பு அவர்களை பதினேழு வயது உமர் ரவி அல்லாஹு தாலான் அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் சமயத்தோடு சம்பந்தப்படக்கூடிய விடயங்களில் ஆலோசகராக அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரவி அல்லாஹு தாலா அன்பு அவர்களை உமர் ரவி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் நியமிக்கிறார்கள் சஹாபாக்கள் கொந்தளிக்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் உமர் இபுல் ஹத்தாப் அமீருல் மீன் அவர்களே அப்துல்லா இப்னு அப்பாஸை விட அறிவிலும் அனுபவத்திலும் தியாகத்திலும் அதிகமாக காணப்படக்கூடிய சஹாபாக்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இருக்கின்ற போது பதினேழு வயது வாலிபனை உங்களுடைய ஆலோசகராகவும் முக்தியாகவும் மதினாவிலே நியமிக்கின்றீர்களே என்று கேட்ட நேரத்திலே உமர் ரவி அல்லாஹு அவர்கள் இரண்டு தகவல்களை சொன்னார்கள் அப்துல்லாஹிமுன் அப்பாஸை மதீனாவின் பொது முஃப்தியாக நான் நியமித்ததற்கான காரணம் இன்னலகு கல்பன் அகூலன் இந்த அப்துல்லாஹிபுன் அப்பாஸுக்கு அல்லாஹ் சிந்திக்கும் திறமையை கொடுத்திருக்கிறான் நல்ல அறிவாற்றலை கொடுத்திருக்கிறான் அதே போன்று பேச்சாற்றலையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அந்த இரண்டு தகமையையும் நான் இனம் கண்டுதான் அப்துல்லாஹிபுன் அப்பாசுக்கு பதவியை முஃப்தியை இந்த மதினாவுடைய முஃப்தியாக நான் நியமித்து எனது தனிப்பட்ட ஆலோசகராக அவரை நியமித்திருக்கிறேன் என்று அன்றைய சஹாபாக்களை பார்த்து ஒமர் ரபி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாமிய சமூகம் எழுச்சி பெற வேண்டுமாக இருந்தால் இந்த சமூகத்தில் வாழ்கின்ற வாலிபர்களை நாங்கள் நெறிப்படுத்த வேண்டும் ஒரு வாலிபன் வாலிப பருவத்தை வீணாக்கிவிட்டால் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அவனின் முதுமையும் வீணாகிவிடும் அவனின் எதிர்காலம் வீணாகிவிடும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர் எனவே இஸ்லாமிய சமூகத்திலே வாழ்கின்ற வாலிபர்களை நபி அவர்கள் எப்படி வாலிபர்களுக்கென்ற குறிப்பான உபதேசங்களை செய்தார்களோ வாலிபர்களை விழித்து சில விடயங்களை நபி அவர்கள் சொன்னார்களோ அதே போன்று வாலிபர்களுக்காக வாலிபர்களை நெறிப்படுத்துவதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகளையும் பல்வேறுபட்ட திட்டங்களையும் இஸ்லாமிய சமூகமாகிய நாங்கள் செய்ய வேண்டும் அப்போதுதான் வளர்ந்து வருகின்ற எங்களுடைய குழந்தைகள் சீர்திருத்தம் பெற்றவர்களாக சமூகத்திற்காக உழைக்கக்கூடியவர்களாக முகமது காசிம் எப்படி இந்தியா போன்ற இந்த சிந்து போன்ற பகுதிகளுக்கு இஸ்லாம் வருவதற்கு பதினேழு வயது வாலிபன் எப்படி ஒரு காரணமாக இருந்தாரோ அதே போன்று நாங்கள் பின்பற்றுகின்ற இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் எமது பிச்சலங்கள் எமது பிள்ளைகள் எதிர்காலத்தில் இந்த உலகத்தில் இந்த நாட்டில் அவர்களுடைய கொள்கையையும் இஸ்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக சரியான முறையில் பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் இந்த சமுதாயத்திலே வாழ்கின்ற வாலிபர்கள் நெறிப்படுத்தப்பட வேண்டும் வாலிபர்கள் சீர்திருத்தப்பட வேண்டும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர் எனவே வாலிப பருவத்தில் ஒரு மனிதன் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் மிகவும் நேசிக்கின்றான் மிகவும் விரும்புகின்றான் வாலிபர்களின் தியாகங்களை அல்லாஹ் மிகவும் ஏற்றுக்கொள்கிறான் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே வாலிபர்களுக்கு மத்தியிலே நான்கு ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட நான்கு முன்மாதிரிகள் ஏற்பட வேண்டும் முதலாவது அபுபக்கர் சித்திக் ரவி அல்லாஹு தாலா அன்புடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தியாக உணர்வு எங்களுடைய வாலிபர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் இரண்டாவது உமரிபுல் ஹத்தாப் ரவி அல்லாஹு தாலா அன்புடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சக்தி வாலிப சக்தியை எப்படி உமரிபுல் ஹத்தாப் அவர்கள் பயன்படுத்தினார்களோ அதே போன்று உமரிபுல் ஹத்தாபிடத்திலே காணப்பட்ட எங்களுடைய வாலிபர்களுடைய சக்தியை இஸ்லாத்துக்காக பயன்படுத்த வேண்டும் மூன்றாவது அன்பு இஸ்லாமிய சகோதரர் உஸ்மானிபுன் அஃபான் ரவி அல்லாஹு அன்புடத்திலே காணப்பட்ட விசேட அம்சம் அல் ஹயா வெட்க உணர்வு பாவங்களை விட்டும் மானக்கேடான விடயங்களை விட்டும் கீழ்த்தரமான வேலைகளை விட்டும் வாலிபர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வாலிபர்களையும் பாதுகாப்பதற்காக நாங்கள் முன்வர வேண்டும் எனவே வெட்க உணர்வு வாலிபர்களிடத்தில் ஏற்பட வேண்டும் தியாக உணர்வு சக்தியை வீணுக்காக பயன்படுத்துதல் அதே போன்று வெட்க உணர்வு அதே போன்று இறுதியாக அலி தாலா அன்பு இடத்திலே காணப்பட்ட வீரம் வாலிபர்கள் வீரர்களாக செயல்பட வேண்டும் மதுவுக்கும் மாதுவுக்கும் போதை பொருட்களுக்கும் அடிமையாகி நீங்கள் உங்களுடைய வாலிபத்தை இழந்துவிட வேண்டாம் வாலிபம் என்பது உலகத்தில் சாதனைகளையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய பருவம் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு தியாக உணர்வோடும் நமது சக்தியை இஸ்லாத்துக்காகவும் நீருக்காகவும் பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் பாவங்களை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வெட்க உணர்வை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்வதை போன்று தைரியமாகவும் தைரியமாகவும் வீரத்தோடும் இந்த உலகத்திலே நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு நாங்கள் முன்வர வேண்டும் அல்லாஹு தாலா அதுக்கு கிருப்பை செய்வானாக யாரில் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாரில் எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாரில் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு உலகத்தை விட்டு பிரியக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருவாயாக வாஹர்